திருச்சிற்றம்பலம் தசபுராணம் பண் பழம் பஞ்சுரம் பருவரையொன்று சோற்றி அறவங்கை வேட்ட இமயோர் இருந்து பயமாய் திருநெடுமால் நிறத்தை அடுவான் பிசும்பு சுடுமானெழுந்து விசை போய் பெருகிடமற்றிதற்கோர் பிதிகாரமொன்றை அருளாய் பிரானே எனலும் அருள் கொடுமாவிடத்தை எரியாமல் உண்ட அவனண்டர் அண்டரரசே நிற ஒளி வெள்ள மண்டே நெடுவண்ட மூட நில நின்று தம்ப மதுப பரமுரு தெய்வமைத இது ஒப்பதில்லை இருபாலு நின்று பணிய பிரமனமாலோ மேலை முடியோட பாதம் அறியாமை நின்ற பெரியோன் பரமுதலாய தேவர் சிவனாய மூர்த்தி அவனா நமக்கோர் சரணே காலமோ நாள்கள் ஊழே படைய முன்னேக உருவாகி மூவர் உருவில் சாலபூமாகி மிக்க சமயங்களின் உருவாகி நின்ற தழலோன் ஞாலமும் மேலை விண்ணோ டுலகேழோ முண்டு இலை மேல் பாலனுமாயவர்கோர் பரமாயமூர்த்தி அவனமக்கோர் சரணே நீடுயர் மண்ணும் விண்ணும் நெடுவேலை குன்றோடுலகேழுமெங்குநலிய சூடிய கையராகி இமையோர் கணங்கள் துதியோதி நின்று தொழலும் ஓடிய தாரகந்தன் உடலம் பிளந்து ஒழியாத கோபமொழிய ஆடியமானடத்த மணலாடி பாதம் அபயானமக்கோர் சரணே நிலை வலியின்றி எங்கும் நிலனோடு விண்ணும் நிதனஞ்செய்தோடு புறமூன்றலை நலிவஞ்சியோடி அரியோடு தேவர் அரணம் புகத்தன்னருள கொலை நலிவாளி மூள அரவங்க கங்கை நாணம் அனல் பாய நீரு புறமாமலை சிலை கையில் உள்க வளை உள்கவளை வித்தவள்ளனவனாம் நமக்கோர் சரணே நீல நன்மேனி செங்கண்வளை வெள்ளேயிற்ற நெரிகேஷன் நேடி வருநாள் காலை நன்மாலை கொண்டு வழிபாடு கண் வந்து குறுகி பாலனை ஓட ஓட பயமேதுவித்த உயிர் வவ்வு பாசவிடும காலனை வீடு செய்த கழல் போலும் அண்டர் தொழுதோது சூடு கழலே உயர்தவமிக்க தக்கன்னுயர் வேள்வி தன்னில் அபியுண்ண வந்த இமையோர் பயமுருமெச்சனங்கி மதியோனமுற்ற படி கண்டு நின்று பயமாய் அயனொடு மாலுமெங்களறியாமையாதிகமியன்றிரைஞ்சியகல சயமுரு தன்மை கண்ட தழல் வண்ணனெந்தை கழல் கண்டு கொள்கை கடனே நலமலி மங்கை நங்கை விளையாடியோடி நயனத்தலங்கள் கரமாம் உலகினை ஏழு முற்றிருள் மூட மூட இருளோட நெற்றி ஒரு கண் அலர்தர அஞ்சி மற்றை நயனங்கை விட்டு மடவாளிரைஞ்ச மதி போல் அலர்தரு ஜோதி போல அலர்வித்த முக்கணவனான மக்கோர் சரணே கழைப்படு காடு தென்றல் குயில் கூப அஞ்சு கணையோனணைந்து புகழும் மழை வடிவண்ணன் எண்ணி மகவோனை விட்ட மலரான தொட்ட மதனன் எழில் பொடி வெந்து வீழ கணங்கள் எரி என்றிறைஞ்சி அகலத்தழல் படு நெற்றி ஒற்றை நயனம் சிவந்த தழல் வண்ண நெந்தை சரணே தடமலராயிரங்கள் குறை ஒன்றதாக நிறைவென்று தன்கணதனால் உடன் வழிபாடு செய்த திருமாலை எந்தை பெருமானு வந்து மிகவும் சுடரடியான் முயன்று சுழல் வித்தரக்கனிதயம் பிளந்த கொடுமை அடல் வழியாழி ஆழி அவனு கழித்த அவனானமக்கோர் சரணே கடுகிய தேர் செலாது கையிலாய மீது கருதேலும் வீரம் ஒழினி முடுகுபதன்று தன்மமென நின்று பாகன் மொழிபானை நன்று முனியா விடு விடு வென்று சென்று விரைவுற்றரக்கன் ஒற்றரக்கன் வரையுற்றெடுக்க முடித்தோள் நெடு நெடுற்று வீழ விரலுற்ற பாதம் நினைவுற்றதென்றன் மனநே திருச்சிற்றம்பலம்